திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருவாட்போக்கி திருச்சிற்றம்பலம் கால பாசம் காலபாசம் தெழு தூதோவர் பாலகர் விருத்தர் பழையாரேனார் ஆல நீழலமர்ந்தவாட்போக்கியார் சீலமார்ந்தவர் செம்மையுள்ளிருப்பரே நிற்பரே விடுத்த தூதுவர் வந்து வீணை கோழி படுத்த போது பயனிலை பவிகாள் அடுத்த கிண் அன்னரம் கேட்கும் வாட்போக்கியை எடுத்து மேத்தியும் இன்புருமின்களே வந்திவ்வாறு வளை தெழுதோதோவர் உந்தியோடி நரகத்திடாமுனோ அந்தியின் நொழி தாங்கும் வாட்போக்கியார் சிந்தியாய் எழுவார் தீர்ப்பரே கூற்றம் வந்து கோமை தேடும் போதே நாள் தேற்றம் வந்து தெளிவுறலகுமே ஆற்றவோமருள் அருள் வாட்போக்கி வாட்போக்கிப்பால் ஏற்றுமின் விளக்கை ஈருள் நீங்கவே மாறு கொண்ட வளை தெழுதோதோவர் வேறு வேறு வேறுபடுபதன் முன்னமே ஆறு செஞ்ச செஞ்சடை வைத்த வாட்போக்கியார் கூறியூரி ஊருகுமெனுளமே காணமோடி கடி தெழுதூதுவர் தானமோடு தலைப்பிடியாமுனோ ஆனஞ்சாடியுகந்த வாட்போக்கியார் ஊனமில்லவர் குண்மையில் நிற்பரே பார்த்த பாசம் பிடித்தெழுதூதுவர் கோர்த்த வேலார்கோமை பதன் முன்னமே ஆர்த்த கங்க வாட்போக்கேயார் கீர்த்தி மைகள் கீழர்ந்தூரை மின்களே நாடி வந்த நமந்தமர் நல்லேருள் கூடி வந்து கோமைப்பதன் முன்னமே ஆடல் பாடல் லோகந்த வாட்போக்கியை வாடியே தனம் வாட்டம் தவிருமே கட்டருத்து கடி தெழுதோதோவர் பொட்ட நோக்கி பூரப்படாமுன்னமே அட்டமாமலர் சூடும் வாட்போக்கியார் கிட்டமாகி இணையடியே தூமே இறக்க முன்னறியாதெழு தோதோவர் பறக்கழிந்தவர் பற்று தன் முன்னமே அரக்கனு கருள் செய்த வாட்போக்கியார் கரப்பதும் கரப்பாரவர் தங்கட்கே சுவாமி ரத்னகிரீஸ்வரர் அம்பாள் சுரும்பார் குழலி திருச்சிற்றம்பலம்